நிந்தனை நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் உடையாணி உடையாணி என்றார் என்ன உடையான் அடிமையாக உடையவன் இல்லவா மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதி என்று நம்முடைய சுந்தரமூர் சுவாமி சொல்வது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை இந்த இத்தனை ஆன்மாக்களைக்கும் ஆன்மாக்களும் ஆன்மாக்களையும் தனக்கு அடிமையாக உடையான் அதான் உடையான் உடையான் என்றால் உடையான் அப்படி திருக்குறள் வந்து உடையார்னு வந்திருக்குது அங்க உடையார்னா செல்வந்தர் அர்த்தம் இல்ல செல்வந்தர் அர்த்தம் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படி ஒரு திருக்குறள் எப்படி ஆசிரியர்கிட்ட பையன் இருக்கணும்னு சொன்னா நல்ல செல்வந்திருட்ட ஒரு இருபது நாள் பட்டிக்காரம் போய் எப்படியாவது ஐயா அன்னைக்கு ஒரு நாளைக்காவது உணவு கொடுக்க மாட்டாரான்னு போய் நிக்கிறவன் எந்த முறையில போய் இந்த செல்வந்தட்ட நிப்பான் அது போல இந்த அறிவு பசிங்கிற ஒண்ணு எடுத்து ஆசிரியர்கிட்ட பையன் அப்படியே இங்கே நிக்கணுமா சிவ சிவ திருக்குறளையாவது காதல கேட்டு வைங்க <laughs> இப்படி ஏங்கி நிப்பார்கள் என்று அதனால அது உடையார் முன் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் உடையரே ஆனா இப்படியெல்லாம் ஒரு காலையில நீ ஒருத்தர் போய் படித்தாலும் கூடப்பா நீ எதிர்காலத்துல நீதான்ப்பா உடையார் ஏ அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இல்லை அதனால அந்த உடையாராக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்றார் அங்க உடையார் என்பது அறிவுடையார் இங்க உடையா என்பது இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் அடிமையாக உடையவன் அதனால உடையானி அதில் எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்டிருக்கின்றவனே நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் எத்தனையோ அடியவர்கள் அடியனுடைய இருந்த பெரியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் நிந்தனை உள்கி உன்னையே நினைந்து கொண்டிருப்பார்களாம் உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் தன்னுடைய நெஞ்சை அப்படியே கொடுத்து அந்த நெஞ்ச அந்த அன்பின் பெருக்கினாலே உள்ளமெல்லாம் தழுதலுத்து இருப்பார்களாம் அப்படிப்பட்ட உடையார் உடையாய் உடையார் அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் உடையாய் மீண்டும் உடையாய்கிறார் முன்ன உடையானி என்னார் இங்க உடையாய் எல்லா அடிமைகளாக உடையவனாக இருக்கிற பெருமானி நின் பாதம் சேரக் கண்டு என்னோடு இருந்த எத்தனையோ இவர்கள் அவர்களெல்லாம் உன்னையே நினைந்து நினைந்து உன்னுடைய திருவடியெல்லாம் சேர்ந்துட்டாங்க இதை என்னால் கண்ணால காதால கேட்க முடியுது ஆனால் நான் இங்கே இருக்கனேப்பா ஒரு ஒரு ஆன்மா மட்டும் அத்தனை ஆன்மாக்கள் என்னுடன் இருந்த அடிவளெல்லாம் உன் பாதம் சேரக்கண்டும் உன் திருவடி அடைய அடைவதாக நான் என்னுடைய என்னுடைய உள்ளத்தினால உணர்ந்தும் உண்மையிலேயே அவர்கள் உன்னுடைய திருவடியில இருந்தும் நான் மட்டும் பிரிந்திருக்கணே நான் மட்டும் பிரிந்திருக்கணே என்கிறார் சேர கண்டு இங்கு ஊர் நாயில் கரையானின் இந்த நாய் தான் அவருக்கு இழிந்த பொருள்ல அவருக்கு ஊர் நாய் ஏன்னா ஒருத்தனுக்கு உரிய நாயின்னு அது வந்து கட்டி கட்டி போட்டு பிஸ்கட் கொடுத்து கூட அழைச்சிட்டு போவாங்க அதனால நீங்க உடையவனுக்கு உரிய நாய் இருந்ததுன்னா அந்த நாய் ரொம்ப அழியாப்பா ப்ரெஷர்ல போகுமே ப்ரெஷர்ல போகுமே ஆமா நல்ல பெரியவங்க நாய் இருந்ததுன்னா அது ஏன் நீங்க இதெல்லாம் போய் அலையுது கையில காலையிலே பிடிச்சிட்டு போவாங்க சும்மா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கும் போயிட்டு வந்தோடனே ஏன்னா அந்த அந்த நாய்க்கும் வாக்கிங் இவருக்கும் வாக்கிங் அது போயிடுறாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறமேல இது பண்ணி போயிட்டு வந்தியா அப்படின்னு சொன்னோன்னு அப்படி அப்படிங்க பிஸ்கட்டா இந்தா இட்லியா இந்தா அப்படின்னு போடும் பிள்ளைகள் ஏறிட்டு வாடா ராஜா ஏறி ஏறி ஏறி ஏறி போவோம் மெட்ராஸ் அப்படின்னா பிள்ளைகள்ல போகும் அதனால தனிநபர்கிட்ட இருக்கிற நாய்க்கு எவ்வளவு மதிப்பு உண்டு இங்க என்ன ஊர் நாயில் ஊர் நாய்னா அது யாருக்குமே உடையன் அல்ல யார் வீட்டுல வந்தாலும் சரி அதனால அந்த ஊர் நாயில் சரி அந்த ஊர்ல இருக்கிற நாய் இப்படி எல்லாராலையும் வெறுக்கப்படுதுல கூட நான் அந்த அந்த நாயெல்லாம் விட ரொம்ப கடைசியாள் கடையானின் இல்ல இந்த மாதிரி தன்னைத்தான் அப்படியே அந்த இழிவுபடுத்தி ஏன்னா உண்மையிலேயே ஆட்கொண்ட எல்லா அரியவரும் சேரும் போது அரியனும் சேர்ந்திருக்கணும் அல்லவா எப்ப சேரலையோ உண்மையில குறையில்லை என் மேல ஏதோ குறை ஏன் இந்த மாதிரி இடிந்த பண்பு ஊர்ல இருக்கிற நாயை விட ரொம்ப மோசமான நாய் அதனால அப்படி இருந்துட்டப்பா என்று பெருமான் மீது குறை சொல்லாமல் தன்னைத்தானே நொந்து கொடுக்கிறார் ஊர் நாயில் கடையானேன் ஏன் நெஞ்சு உருகாதேன் கொஞ்சம் கூட உருக்கம் இல்லை நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் மனத்தேன் கசியாதேன் என்ன கல்லாமனம் என்றால் மாண்புமிகு அமைச்சராக இருந்த பெரியவர் கல்லாமனம் இருக்க முடியுமா நல்லா அழகா படிச்சிருக்காரு உலகியல் அறிவில படிச்சிருக்காரு ஆனா நின் திருவடியை எப்படி அடையணும் எப்படி அடைந்தால் இன்பம் கிடைக்கும் என்ற ஒன்றை நான் கல்லாதவன் அதானே தவிர மற்ற படிப்பெல்லாம் படிக்கலாம் சொல்லுவா கல்லாதேன் என இது கொடுத்து வச்சிருக்கீங்களா இது வந்து இந்த இந்த நறுமணமா இருந்தா கூட தருள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடையினாரு இங்க அவரவர் நிலையறிந்த ஆற்றாக்கடை நல்லதுதான் அது ஆனா நீங்க அது கம்ம வந்துன்னா நீங்க பேசவே முடியாது அந்த நரும்புகை இருக்கே அது அப்படியே முக தொலைச்சிக்கிட்டே இருக்கும் அது எனவே ஆனா நீங்க நினைத்தது ரொம்ப அருமை நன்றாற்றல் ஏன்னா கொசு கொசு வராதுன்னு நறுமணமா இருக்கட்டும் என்ன பண்றது அதனால அதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் சுத்தலிடுது பார்த்தீங்களா அருமையா நீங்க வைக்காத நரும்புகை அதனால அவங்க நரும்புகையினால கொசுவும் வராது அதை ஏற்றுக்கொண்டு செய்யட்டுமே நினைக்கிறீங்க ஆனால் நீங்க வகுத்தாலும் அடியேன் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் சுத்தலிடுது அதை அனுபவிக்க முடியுதா பார்த்தீங்களா அனுபவிக்க முடியுதா பார்த்தீங்களா நல்லதுதான் நினைச்சு செய்யறீங்க ஆனா எனக்கு அதை வகுக்க முடியுது இப்படித்தான் சாதாரண நரும்புகையே இப்படி இருக்குமானால் மற்ற பொருளாதாரம் வகையெல்லாம் எப்படி இருக்கும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் சித்தல் எழுது என்றெல்லாம் பெரியவர் பெரியவர் அல்லவா திருவள்ளுவர் அப்படி பேசினார் சரி எனவே நெஞ்சு உருகாரேன் ஏன் வந்து அவர்களெல்லாம் நெஞ்சு உருகி உன்னை அடைந்தார்கள் அடியனுக்கு அந்த மாதிரி பக்குவம் இல்லாமினாலே நெஞ்சு உருகாதேன் என்னுடைய நெஞ்சு கொஞ்சம் கூட உருகலையாம் கல்லாமனத்தன் கரியாதேன் கசியாதேன் உன்னை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் எப்படி அதை அனுபவ அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியணும் ரொம்ப எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது ட்ரைனிங் கொடுக்குறேன் ட்ரைனிங் எப்பா எப்படி சுவாமி திருவேந்தெழுத்த ஓதுனாரு பக்குன்னு ஓதாதரா காதலாகி நல்ல அன்பு இருக்கணும் ரெண்டுலையும் அன்பு இருக்கணும் ஒன்று திருவைந்தெழுத்து மேலே அன்பு இருக்கணும் திருவைந்தெழுத்து ஓதப்படுகின்ற அந்த பெருமானத்தில் அன்பு இருக்கணும் காதலாகி அந்த காதல் மீதூர மீதூர மீதூர கசிந்து அப்படி உள்ளம் கசிய கசிய கசிய கண்ணீர் மல்கி அப்படி ஓதுவாரதமை நன்னெறிக்கு வைப்பது எது தெரியுமா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது வேற யாரும் இல்ல நம்ம நாதம் அவருடைய நாமம் நமச்சிவாய் இதுதான் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நமக்கு நிறைவாக சொல்லி போன அறவுரை எப்பா நான் வருகிறேன் என்று சொல்லுவார் போல தானும் தன்னுடைய மனைவியனுடைய கையை அப்படி பிடிச்சுக்கிட்டு இதோ எல்லாரும் தன்னுடைய திருமணத்துக்கு வந்தவர்களெல்லாம் பெருமானை அடைய தானும் தன்னுடைய தையலுமாக இருக்கிற போது இந்த பாட்டை பாடியப்பா நம்ம கேட்கறோம்ல நம்ம கூட சில பேர் இந்த வயசாகி இற அந்த கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க பாட்டி எனக்கு என்ன சொல்றீங்க பாட்டி சொன்ன போதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா இப்ப போய் பாட்டி என்ன பண்றேன்னா அது சொல்லவும் முடியாது கேட்கவும் கேட்காது அது போல தாத்தா எனக்கு என்ன சொல்றீங்க தாத்தா ஆமா சொன்ன காலத்துல எல்லாம் கேட்டுக்கிட்ட இப்ப புதுசா கேட்க <laughs> என்று சொல்லுவோம் அது மாதிரி நம்ம கல்லூரியில பையன் கூட நான்கு ஆண்டு முடிச்சுட்டு கடைசியா எல்லாம் பாடமெல்லாம் முடிஞ்சு இன்னொரு பதினஞ்சு நாள் தான் தேர்வு இருக்குன்னா ஐயா இனிமே நாங்க என்ன கேட்க போறையா எங்களுக்கு எதையான அறவுரை சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க <laughs> ஏப்பா நான் நான்கு ஆண்டு சொல்லாத அறவுரையா இனிமே சொல்ல போறேன் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கடைசியில் சொல்றது அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நம்முடைய இந்த மண்ணுலகத்துல இதை மட்டும் சொன்னார் காதலா எப்படிப்பா திருவேந்தெழுத்த போதனும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது அதனாலதான் நம்முடைய வழிபாட்டுல நம்முடைய இதுல பல நாட்கள் இந்த காதலாகி என்னத்தை இதுல எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இதுல கரையேறி இருக்குங்கிறத ஒருத்தர் ஒருத்தர் சொல்லக்கூடாது அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதான் எத்தனை நாம் இப்ப காலை மாலை அனுஷ்டானம் எடுத்துக்கிட்டா சிவபூஜை எடுத்துக்கிட்டாலாம் சொல்றோம் நூத்தி எட்டு முறை சொல்றோம் இந்த நூத்தி எட்டு முறை சொல்லுகின்ற பொழுது நான் நான் தன கண்பின்மை ஆனந்தானும் அறிவோம் நல்ல வேலையா சொல்லிட்டு பெருமானே உனக்கு நான் எவ்வளவு அன்பு செலுத்த செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அடியனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் உண்மைதான் அது போல நாம் எந்த அளவு காதலாகி அந்த திருவைந்தெழுத்தை ஓதுகிறோம் என்பது நமக்கு அந்த ஓதுகிற திருவைந்தெழுத்துக்கு தான் தெரியும் அதனால அப்படி பல நாட்கள் போனா கூட ஏதேனும் ஓரிரு நாட்களேனும் இந்த பக்குவம் நமக்கு அமையுமானால் அன்னைக்குதான் நாம செய்த புண்ணியம் காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது அந்த அனுபவம் வரணுமே வரணுமே லேசில் எல்லி அவ்வளவு லேசாது அதனாலதான் இவ்வளவு பெரியவங்க எல்லாம் கசிந்து உருகாதேன்னு முடிச்சுட்ட போது நாம என்ன பண்ணுறோம் அதனால் அந்த புண்ணியம் கைவரப்படும் நம்ம ஓதுவது முதற்படி அந்த ஓதுகின்ற பொழுது இந்த காதலாகுதலும் கசிதலும் கண்ணீர் மல்குதலும் ஆகிய இந்த மூன்றும் வரும்படியான நாள் என்னாலோ அந்த நாள் அல்ல நாள் பெருமானி அதுதான் நீ உணவு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதற்கு உண்டு திருவருள் தான் வேணும் நாங்க என்ன பண்ண இப்படி ஓதுகிற புண்ணியம் புண்ணியம் அதுல இந்த மாதிரி ஒரு படிமுறையில காதல் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகின்ற புண்ணியம் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று அண்ணாமலையானை வேண்டுவோம் நாம எங்க தெரிய போகுது அண்ணாமலையும் கூடவே இருக்கிற நம்ம அம்மா உண்ணாமலை அம்மையும் வேண்டுவோம் வேண்டினால் அந்த நிலை இருக்கும் அதனால இங்கே கசிந்து உருகாதேன் அப்படிப்பட்ட பண்பெல்லாம் அரியனுக்கு இல்லை ஆதலால் கசிந்து உருகாதேன் முடையாறு புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானின் முடையாறு புழுக்கூடு பழைய சம்பிரதாயப்படி மடியில கூட வைக்கப்படாது புத்தகங்கள்லாம் அதுக்காக தான் அந்த ஒரு இது பழக வைத்து அதுல வைக்க படிப்பாங்க ரொம்ப அதுவும் பொதுவாகவே எந்த நூலும் மடியில் வைத்து படிக்கக்கூடாது திருவாசகம் போன்ற திருமுறைகள் நிச்சயமா செய்யக்கூடாது <laughs> அதனாலதான் அப்படி ஒரு இதை வைத்து அதுக்காக அந்த படிக்கிறதுக்குன்னு அந்த பழைய கால எல்லாம் வைப்பாங்க ஏன்னா இப்படி வைக்கும்போது கீழே விழுந்துடும் அல்லவா அப்புறம் மடியில வைக்கிறது அவ்வளவு தப்பா இருக்கு அதனால மடியில வைப்பதே இருக்காது பழைய பெரியவர்கள் என்றால் அப்படி அதில் வச்சுதான் படிப்பாங்க முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானி பின்ன நான் கசியவும் இல்லை உருவவும் இல்லை ஆனால் ஒரு உன்னுடைய திருவடியில எல்லா அறிவர்களும் சேரத்தை என்னால் என்னால் காணவும் முடிகின்றது அப்படி இருந்தும் கூட நான் எதை செய்துட்டு இருக்கேன்னா இந்த முடையார் புழுக்கூடு முடைன்னா கெட்ட வாசனை இல்லாது இல்ல நறுமணம் அல்ல பின் என்ன இது வந்து ரொம்ப தீய நாட்டம் இந்த முடையார் புழுக்கூடு புழுக்கூடுன்னு நம்ம உள்ள உள்ள என்னென்ன இருக்குது அது பாட்டு கிடக்குது நெலிங் எங்களிங்க அப்படி எல்லாம் இருக்கு நீ கூட சொல்லியிருக்கேன் புழுவழுக்கும் முடி அதனால அது எல்லாம் உள்ள எல்லாம் வச்சு மேல நமக்கு அப்படியே பார்த்து பாலிஷா இருக்குது அதனால ஒன்னும் தெரியல கொஞ்சம் திறந்து பார்த்தால தெரியும் திறந்து பார்த்தால தெரியும் அதனால ரொம்ப அருமை ஒரு சொன்ன ஞாபகத்துக்கு வருது மணிமேகலையில அந்த பெண்ணை உதயகுமரன் மணிமேகலையை உதயகுமரன் போய் அடைய போறான் அப்படி அடையத்துக்காக எப்படியாவது அவளை அடைஞ்சணும்னு ஆசை ஆனா அவ எட்டாம் கை கட்டாமையே போயிடுறான் இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து வர்றான் வரும்போது வந்தவொடனே இவளை பார்த்துறான் பார்த்தவொடனே ரொம்ப தேர வேகமா விட்டுறான் இவ போய் உள்ள போய் அந்த மலர் வனத்துல போய் நுழைஞ்சிட்டு சுமதிங்கிற ஒரு தோழி அவ மட்டும் வழி நிக்கிறான் இவன் போன எங்க மணிமேல எங்க மணிமேல இருங்கய்யா என்ன என்ன இங்க வந்தா எங்கேயோ போயிருக்கா தெரியல அப்படின்னு எங்க அவன் அப்படின்னு கேட்கிறான் இந்த காலத்துல என்ன பண்ணுவான் அந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான் இந்த பெண்ணையும் அரைஞ்சிருப்பான் சுமதிய எல்லாமே எங்கே அந்த பெண் என்றே கேட்டான் அது பெரிய அரசகுமாரம் ஏப்பா என்ன அந்த உடம்பு இப்படி பார்த்துக்கிட்டு நீ இனிமே ஆசைப்படுறியப்பா இது உடம்பா உடம்பா இது என்ன புனைவான நீங்கள் புலால் புறத்திடுவது எல்லாம் மேலே கீழே சட்டை கிட்ட போட்டுருக்கனால உடம்பு ஏதோ பாக்குற மாதிரி இருக்குது நீ சட்டையெல்லாம் எடுத்துட்டு உடம்பையும் எடுத்து மேத்தோலை அப்படி உரிச்சுடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிவ சிவ ஏன் ரத்தமும் சதையும் அல்லவா புழுவும் கொட்டும் அல்லவா அதனால வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது நல்வினை தீவினை காரணமா அந்த உடம்பு வந்துருக்குதுப்பா அந்த வினையை அனுபவிக்க வந்திருக்குப்பா வினையின் வந்தது வினைக்கு விளையாது புனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது ரெண்டு நாள் மூணு நாள் குளிக்கணும்னு வச்சுங்க யாரோ வர்றான் ஏ குளிக்காது வர்றான்ப்பா போங்கடா உள்ள போயிட்டு கலசாத்திய கலசாத்திங்க புனைவன நீங்கள் புலால் புறத்திடுவது இது உடம்பினுடைய மேல் பகுதி உள்ள என்ன தெரியுமான்னாரு டன் டன்னா இருக்குது இல்லை ஏத்தலாம் பற்றின் பற்றிடம் என்னென்ன பற்று உலகத்தில் கொள்ளணுமோ அத்தனையும் வச்சு தன் தன்னா அடைக்கிறான் குற்ற கொள்கலம் எவ்வளவு உலகத்தில் குற்றம் இருக்குதோ அத்தனையும் உள்ள இருக்குது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் காமம் வெகுளி மயக்கம் அடாராடா என்னென்ன குற்றம் உண்டோ அத்தனை தவலா உள்ளம் தன்பால் உடையது எனவே இந்த உடம்பு புறத்தும் சரியில்லை அகத்தும் உள்ளேயும் சரியில்லை நீ ஒரு பேரரசனுடைய பையன் நல்ல அறிவு உடையவன் கொஞ்சம் எண்ணி பாருப்பா விக்கோ இதனை புறமறித்து பாராய் இந்த உடம்பு இப்படி இருக்கிற உடம்ப கொஞ்சம் நீ அந்த உடம்பை அப்படியே ஒரு நல்ல ஒரு கத்தி எடுத்து அப்படி விட்டு அந்த ரெண்டு தோலையும் அப்படி பிரிச்சு அந்த தோலுக்குள்ள இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசையே விட்டு வைப்பாங்க மணிமேகல் இப்படி ஒரு இடத்துல அருமையான இடம் இப்ப இந்த காலமா இருந்ததுன்னா அந்த அந்த சுமதி என்ன பாடுபட்டிருப்பாங்கிறதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க ஆனாலும் அந்த நெறி தவறி சென்றாலும் கூட இந்த பெண் அப்படி சொன்ன உடனே சரி இன்று இல்லை ஆயினும் நான் இன்னொரு நாளைக்கு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர ஓட்டிட்டு போனோம் எந்தெல்லாம் மணிமேகல வருது அது மாதிரி இந்த புழுக்கூடு புழுக்கூடுன்னா உள்ள அப்படியே இருக்குது இல்ல வேற என்ன இருக்குது என்னென்ன உண்டு அத்தனையும் இருக்குது கூட சொல்லியிருக்கேன் நம்முடைய உள்ளத்து உடம்புல பல கிருமிகள் இருக்குங்கிறத இன்னைய விஞ்ஞானம் தான் சொல்லிட்டு என்பதல்ல நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரம் அருமையா சொல்லியிருக்கு பெருமானுடைய கருணையை சொல்லுகின்ற பொழுது அந்த மாதிரி சொன்ன இடம் வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு படலை அவ்வளவு அருமையா சொல்லியிருக்க சித்தாந்த சாத்திரம் தந்தையினிடமாக தோன்றிய கரு தாயின் வயிற்றிலே அந்த உரிய இடத்துக்கு அந்த கரு போன உடனே என்ன பண்ணுமா அங்க இருக்கிற கிருமிகள் எல்லாம் அங்கே கிடந்த அனாதி உயிர் எங்கே கிடந்த தாய் வயிற்றுல போய் இந்த கருவானது பதிவுக்கு போறதுக்கு அப்படி போகும்போதே அங்க இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் என்ன அங்கே கிடந்த அனாதி உயிர் இந்த கருவை பார்த்த உடனே எங்கேனுமாக எடுக்கும் என ஆஹா இன்னைக்கு அருமையான ஆகாரம் கிடைச்சிருக்குதா என்று சொல்லிட்டு எல்லாம் வருமா எது அந்த கிருமி எல்லாம் அப்ப இந்த இந்த கரு அந்த தாய் வயிற்றுல இருக்கும் போது அப்படி போனதுதான் தெரியும் அங்க அந்த தாய் வயிற்றுல இருக்கிற மற்ற உடம்புல இருக்கிற கிருமிகள் எல்லாம் எல்லாம் போய் அப்படி முக்கிய போகுமா அப்போ எங்கே கிடந்த அங்கே கிடந்த அனாதி உயிர் முக்கியமேனே என்ன செய்வாய் நீ அந்த தந்தையினிடமாக சென்ற கரு தாய் வயிற்றுக்கு அப்படி போய் போறதுக்குள்ள அந்த கிருமிகள் வருகிறதுக்கு முன்னால் நீ போய் காயக்கழுக்குடியில் காத்திருந்தும் அந்த கருக்குடியில போய் நீ காத்திருப்பிய வைக்கிறான் காத்துல இருந்து இப்படி அஞ்சரை அடி எங்கப்பா வர போறேன் இப்ப எல்லாம் அஞ்சரை அடி ஆறு அடி போலீஸுக்கு தயாரா இருக்கிறேன் மார்பெல்லாம் காட்டுறேன் அது இல்லைன்னா அல்லது பெண்ணா இருந்த அமாசுர பொண்ணை வலம்புரி முத்தேங்கிறேன் இந்த மாதிரி பொண்ணை வலம்புரி முத்தேங்கிறதுக்கோ அல்லது நான் ஆறு அடி நான் இசைக்கு சரியா இருக்கிறேன் என்று சொல்வதற்கெல்லாம் என்ன காரணம் தந்தையினிடமாக வந்த கரு தாயினிடமாக பதியாண்ட பொழுது பெருமானி நீ காத்திராவிட்டால் இந்த உடல் இது அங்கே கிடந்த அனாதி உயிர் அது தின்னுடுங்கிறதுக்காக காய கருக்குழியில் காத்திருந்தும் அந்த கருக்குடியில போய் நின்றுகிட்டு ஏதேனும் அந்த அந்த கிருமி வந்து அங்க விரட்டுவார் இதுதான் பெருமான் இல்லையான நம்ம எங்கே ஆடவர் எங்கே பெண்டிர் எங்கே இல்லை இப்படி சொன்னது போற்றிப்பவருடையங்கிற அருமையான ஒரு ஞான நூல் தான் சித்தாந்த சாத்திரம் பதினாலு சாத்திரத்துல இது ஒண்ணு உமாவதி சிவம் அருளியது அப்போ இங்க ஒரு தத்துவ தத்துவம் பெருமானுடைய கருணைக்கு கருணை இன்னொன்று வயிற்றிலே அந்தந்த உயிரினத்திலே கிருமிகள் பல இருக்கின்றன இது ஆங்கிலேயர் வருகை வந்து தமிழன் கண்டது அன்று ஆங்கிலேயம் பதினாறு நூற்றாண்டு வந்தான் உமாவதி சிவம் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு ஆங்கிலேய ஆட்சி வரதுக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழன் சொன்ன ஒன்று அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என அடாராடா இந்த கரு வந்துட்டு அங்க இருக்கிற கிருமியெல்லாம் வந்து எடுத்துருமே சே என்று காயக்கரு குடியில் காத்திருந்தும் என்று சொல்லுவது ஒரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம் இன்னொரு பக்கம் விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானம் அடிக்கடி சொன்னி கூட காலில் சொன்னேன் தமிழனுக்கு இருந்த அறிவு போல் வேற எந்த இனத்துக்கு இருந்தா தெரியும் அவ்வளோ அறிவுடைய என்ன பண்ற அதே போல பண்பாடு அது போல வழிபாடு எல்லாம் இழந்தவனாய் போய்விட்டோமே ஒரு காரணம் நமக்கு நாம் கொஞ்சம் அசட்டையா இருந்தது இன்னொரு காரணம் பிற ஆட்சி வந்தது எனவே இப்போ அந்த புழுக்கூடு அதுக்காக சொன்னேன் புழுக்கூடுனா புழுக்களோடு கூடிய இது இந்த உடம்பு அங்க புழுக்கள்னு சொன்னார் நீங்க கிருமிகள்னு சொன்னாலும் சொல்லுங்க எதனால சொல்லுங்க ஆகவே உடம்புக்குள் கிருமிகள் அல்லது புழு இருக்கிற என்பது சத்தியம் அதை ரொம்ப அருமையா சொன்ன புழு கூடியது காத்து அதனால எல்லா அறிவிலும் உன்னை வாழ்த்தியும் வணங்கியும் நினைந்தும் கசிந்தும் திருவைந்தெழுத்தை ஓதியும் உன்னுடைய திருவடியை சேர்ந்தார்கள் அடியேன் அது இல்லாமையினாலே கேவலம் இந்த புழுக்கூட்டை காத்துக்கொண்டு இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அருகிலேன் என்று புலம்பிட்டு இருக்கிறேன் இதான் எனக்கு கிடைத்தது சுவாமி என்று சொல்லி முடையார் முடைனா தீய முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே இப்படி இதை கட்டி இந்த உடம்பை கட்டிட்டு இருக்க முடியா பண்ணிட்டியப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த புலம்புகிறார் முடித்தவா முடித்தவாறும் உண்டனக்கே தக்கதே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே அது உண்மையா சரிதான் அப்படியே நீ வந்து அவர்களையெல்லாம் நீ ஆட்கொண்டாய் என்னை ஏன் இவ்வாறு நீ இந்த புழுக்கூட்டை காத்து கொண்டு செய்தாய்ன்னு சொன்ன அது உண்மையில ஒன்றும் தப்பு இல்லை ஏன் முடித்தவாறும் எந்தனக்கு தக்கதே ஆமா இப்ப அழகா தினமும் ஆசிரியர் அஞ்சு மணி நேரம் வகுப்பு நடத்தினா பையன் அஞ்சு மணி நேரம் படிச்சான்னா ரிசல்ட் எப்படி வருது உருப்பிடுறான் அவர் அஞ்சு மணி நேரம் நடத்தின அஞ்சு நிமிஷம் கூட படிக்கல என்ன என்னப்பா என்னையா என்ன தேர்ச்சியில என்னப்பா அப்படின்னாரு என்னன்னாரு ஒண்ணுல தவறி போச்சு ரெண்டுல தவறி போச்சு எல்லாமே தவறி போக வேண்டியதான் உனக்கு அதனால அப்ப என்னன்னு கேட்டா யாரெல்லாம் அந்த இடையராது முயன்றார்களோ நான் இது ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் தமிழகம் எல்லாம் பையங்க அஞ்சு மணி நேரம் பள்ளிக்கு போன பையங்களை நம்முடைய வீட்டில் அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களான்னு பாருங்களேன் அஞ்சு மணி நேரம் ஆசிரியர்கிட்ட பாடங்கிறாங்க இங்க அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களா ஒரே நேரத்தில் முடியாது காலையில் ஆறு டு ஏழரை மாலையில ஆறு டு எட்டு ஒன்றை ஒன்றையும் மூணு மணி நேரம் எட்டுக்கு சாப்பிட்டுட்டு எட்டரைக்கு எட்டரைக்கு இருந்து ஒரு பத்து வரைக்கும் படிக்க படிக்கப்படாத முடித்தவாறும் எந்த தக்கதே சரி இப்படி எல்லோரையும் நீ ஆட்கொண்டு நீ என்னை விட்டு விட்டா என்றால் என்னை விட்டு விடல என்னுடைய தகுதி நோக்கி என்னை விட்டுருக்கிற அதனால அது எனக்கு பொருந்ததான் பொருத்தம் தான் சுவாமி பொருத்தம் தான் நீ விட்டது சரிதான் முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே என்னை பொறுத்த மட்டும் சரிதான் ஏன் முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒரித்திவாய் துடித்தவாறும் அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க உன்னையே அடைய வேணும்னு துடிச்சாங்க நான் என்ன செய்யறேன் இந்த உலகமே பெருசுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரிதான் இந்த உலகமே பெருசுன்னு சொன்னீல்டா அந்த உலகத்தை கட்டி மாறடிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் என்னையே பற்றினாங்க நான் அழைச்சிட்டு போயிட்டேன் சரிதான் சாமி உங்களுடைய உங்களுடைய திருவுள்ள குறிப்பு சரிதான் நான் அதை சர்டிபிகேட் நற்சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் அங்கே செய்தியில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன் உன்னை பற்றியவர் அழைச்சிட்டு போனேன் உலக பற்றியவங்கள நான் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு விட்டுட்டார் சரிதான் பாவம் இதெல்லாம் அவருக்கு நோக்கியது அல்ல நம்மை நோக்கியது நம்மை நோக்கியது சரிங்களா உலகியல் அமைப்பில் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் பெருமான் வரமாட்டான் என்று அவனை பற்றுகிறோமோ அன்றுதான் அவன் வருவான் பற்றுக பற்றற்றான் பற்றினி அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு ரொம்ப அருமையா சொன்னார் அந்த குரலை முதல்ல புடாதேனர் எதை ஆண்டவனை ஆண்டவனை பிடிச்சுக்கிட்டு ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவனையும் பிடிச்சிட்டேன் அப்புறம் இந்த உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டேன் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் உருப்பிட மாட்ட போடான் பற்றுக பற்றத்தான் பற்றினி அதை பற்ற சொன்னது எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது விடுறதுக்காகும் இதுல ஒரு கை ஆத்துல ஒரு கை சேத்துல ஒரு கைன்னா ரெண்டும் உருப்பிட மாட்டேன் போடான்ட்டு அப்ப பற்றுக என்று சொன்னதே எதற்கு இந்த பற்று விடற்கு கல்யாணம் பண்ணவனே பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான்னு சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா மனைவி மேல பற்று வைக்க உன் மேல பற்று குறையுது சிவ சிவேன்னு விட்டுற வேண்டியதான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அந்த இல்லையே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான் ஏன் எதை பற்றிட்டான் மனைவிங்கிற ஒன்றை பற்றிய உடனே அப்பா அம்மாங்கிற ஒன்றை பற்றிவிடற்கு அது போயிடுது இல்லையே ஒன்றை பற்றினா இன்னொன்று தானா போயிடும் அது என்ன பண்றது மனசு அது அதுபோல சினிமாவே பற்றினீங்கன்னா படிப்பு போடும்டா ராஜா டிவியே பிடிச்சதுன்னா படிப்பு போடுவிடா ராஜா படிப்புன்னு ஒண்ணு நீ நல்லா அழுத்தம் பிடிச்சிட்டீங்கன்னா டிவி தானா கலலும் அல்லவா சினிமா தானா கலந்துடா நான் இதையும் பிடிக்கிறேன் அதையும் பிடிக்கிறேன் ரெண்டும் உருப்பிட மாட்டேன் போடணும் ஏன் நாளைக்கு ஒருத்தன் கேட்டானா ஏய் அவ என்ன எவ்வளோ என்ன எடுத்திருக்காண்டா இந்த நாட்டில் அப்படின்னு சொன்ன அது விட்டுட்டு நல்லா டிவி பார்க்குறேன் ஏன்டா போட அப்படின்னு அதுலேயும் மக்குமா இல்லை நீங்க நீங்க ஆசிரியர் போனீங்கன்னு சொன்னா ஏன்டா நீ சொன்னது படிக்கலையா எனவே இதுவும் மக்குன்றான் ரெண்டு மக்களும் அதனால இதை பிடிப்பதெல்லாம் இதை விடுவதற்காக என்பதை சொன்னார் ஆகவே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே எனக்கு தக்கதுதான் முன்னாடி யாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்தவாறும் நான் இந்த உலகில் பற்றி வைத்துக் கொண்டு இங்கே நான் தப்பிவிட்டேன் ஆதலால் நான் அதை பிறக்க முடியல இங்கே உண்டு ஒரே ஒரு அருமை இந்த ஒருத்தி வாய் துடித்தவான்னு சொன்ன உடனே ஐயா மணிவாசகர் இங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டார் என்று தெரிகிறது என்று ஆராயப்படாது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா பிறர் பிறருடைய தவற்றை ஞானியர்கள் தன்மையில் ஏற்றிக்கொண்டு பாடுவார்கள் அந்த வகையில் இதை பாடினதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அல்ல ஒருத்தி வாய் துடித்ததில்லை மலேசியாவில் போனோடனே ஐயா அப்பர் சுவாமிகள் மணிவாசகெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்கய்யா யார் உங்கள் இந்திய நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு விடிஞ்சு போனான் போகணும் இவன் போயிருக்க வேண்டியது இல்லைங்க மலேசியாவுக்கு எதுக்கு போனான் ஊரகெடுக்கவா ஊரகெடுக்கவா போனான் அதனால இங்க ஒருத்தி வாய் துடித்தவாறும் என்று சொல்வது என்னன்னு கேட்டா நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றிக்கொண்டு பேசியது தவிர அவர் அல்ல உடனே நீங்க சப்ப கட்டும்பீங்க ஆமா பையன் சொல்லுவான்ல சார் அவர் தான் சொல்றார் ஒருத்தி வாய் துடித்து வாரும்னா யாரோ ஒரு அம்மாவோட தொடர்பு அப்படியே சொன்னானா சொல்லுவான்ல சொல்லுவான் அடல்ட்னா ஆனால் என்ன சொல்றோம் ஒருத்தி வாய் துடித்தவாரும் என்று இருக்குமானால் இவர் என்ன சொல் இவர் ஏன் இப்ப வந்து பிரிந்திருக்கிறார் நீங்க ஒன்னு நம்புறவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கணும் ஒன்னு மட்டும் கழட்டு விடாது என்ன சொன்னார் ஆட்கொண்ட பெருமான் கொஞ்ச நாள் சிறிது இருந்து தில்லைக்கு வான்னு சொன்னார் எங்கே இவரே சொன்னார் நாயினேனை நலமலி தில்லையுள் கோலம் ஆறுதரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழித்தருளினன் கொஞ்ச நாள் கழித்து சிதம்பரத்துக்கு வாப்பா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இங்க இருக்கும்படி செய்தான் என்பது யாருடைய வாக்கு இவருடைய வாக்கு ஆதலால் கொஞ்ச நாள் இவர் இங்க இருந்து வரணும் அவருடைய திருவுள்ளம் இந்த கொஞ்ச நாள் இருந்து இவர் பிரிவது அவருக்கு